மாயன வள மதுரமைந்தனை பூயபெரு நீர் யமுனை உறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிமுலக்கை தாயை குழல் விளக்கம் செய்த தாமோதரனை உயோமாய் வந்து നാം തൂമകൾ ചൂടിക്കൊണ്ടു വായിനാൽ പാടി മനത്തിനാൽ ചിന്തിക്കാം ഓയപുരയും പിഴയും പുതുകരുവാൻ നങ്കണതും ഇരിയനിൽ തൂതാകും ചപ്പ്